மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமெனக் கோலம் தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் முப்பிரவி துயர் நீக்கும் முப்பிரிவாய் விளங்கிடுமே புனிதமெலாம் அள்ளித்தரும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி கோடி கல்யாணம் செய்து வைக்கும் இனிய பலன் குறைகளின்றி தந்திடுமே ஊர்வில்வம் சிவார்ப்பணம் காசி கஷேத்திரம் வசிப்பதனால் காலபைரவ தர்சனத்தால் வரும் பலனை தந்தருளும் ஓர்வில்வம் சிவார்ப்பணம் பூச்சிகளால் வீணாக அதிசயமாம் வில்வதளம் மங்களமே தினமருளும் ஓர்வில்வம் சிவார்ப்பணம் திங்களினும் இந்து வாரம் விரதமுடன் பூஜை செய்ய ஏற்றதளம் வில்வதளம் வில்வம் சிவார்ப்பணம் வாஜபேயம் சோமயாகம் வளர்க்கின்ற யாக பலன் அத்தனையும் தந்தருளும் ஓர்வில்வம் சிவார்ப்பணம் கயை பிரயாகை அத்திரையை செய்வதனால் வரும் பலனை தந்திடுமே வில்வதளம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் சாள கிராமம் வணங்கும் பலன் சான்றோரை வணங்கும் பலன் தந்தருளும் என்னாளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம் கோடி ஆனை தான பலன் அஸ்வமேதையாக பலன் ஆயிரமாய்த் தந்திடுமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் காண்பதுவும் புண்ணியமே தொடுவதுவும் புண்ணியமே கனிவருளும் நெஞ்சினிலே ஓர்வில்வம் சிவார்ப்பணம் பாடசாலை ஆலயங்கள் பல ஆயிரம் அமைப்பதனால் வருகின்ற பல நருளும் ஓர்வில்வம் சிவார்ப்பணம் அன்னதானம் ஆயிரமாய் செய்கின்ற ஜன்ம பலன் அளித்திடுமோர் அர்ச்சனையே ஓர் வில்வம் சிவார்ப்பணம் வில்வாஷ்டகம் தன்னை சிவனருகில் உரைப்போர்க்கு செல்வமெலாம் கூடி வரும் சிவனருளும் தினம் வரும்